இன்னும் இப்பூமி மனிதர்களுடன் ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைப்போம் அவர்கள் நேரான வழியில் செல்லும் பொருட்டு நாம் விசாலமான பாதைகளையும் அமைப்போம் இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான விதானமாக அமைப்போம் எனினும் அவர்கள் அவற்றில் உள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகிறார்கள் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான்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 என்னும் நபியே காபிர்கள் உண்மை பார்த்தால் இவர்தானா உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுபவர் இவர்தானா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு உம்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை அன்றியும் அர் ரஹ்மான் என கூறப்பட்டதும் அவர்கள்தான் அதை நிராகரிக்கின்றனர் மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் விரைவில் வேதனைக்கான என் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் ஆனால்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 அவர்களை விட்டும் வேதனையை விளக்கக்கூடிய தெய்வம் நம்மை தவிர வேறு அவர்களுக்கு இருக்கிறதா அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தியற்றவையாயிற்றே அவ்வாறிருக்க அவை நம்மை விட்டும் வேறு எவராலும் காக்கப்படுபவர்களும் அல்ல எனினும் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் அவர்களுடைய ஆயுட்காலம் வளர்ந்தோங்கும் வரை சுகங்களை அனுபவிக்கச் செய்வோம் நாம் இவர்களிடம் உள்ள பூமியை அதன் அருகுகளில் இருந்தும் குறைத்துக் கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா இவர்களா மிகைக்கு வெற்றி கொள்பவர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதெல்லாம் வகி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதை கொண்டேதான் என்று நபியே நீர் கூறும் எனினும் செவிலர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் போது அவர்கள் நேர்வழி பெறும் அந்த அழைப்பை செவிமடுக்க மாட்டார்கள்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 எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீர்தாமோ என்று அவர் வந்ததும் கேட்டனர் அதற்கு அவர் அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார் இதற்கு பதில் கூற தெரியாத அவர்கள் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் நிச்சயமாக நீங்கள்தான் இவற்றை தெய்வங்களாக நம்பி அநியாயம் செய்துவிட்டீர்கள் என்று பேசிக் கொண்டார்கள்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 இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் அறிந்தோராகவே இருக்கின்றோம் இன்னும் ஷைகான்களில் இருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த ஷைகான்கள் செய்யும் அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம் இன்னும் ஐயூப் தம் ரப்பிடம் நிச்சயமாக என்னை நோயினால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே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 நிச்சயமாக நாமே அதை அவருக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறோம் நாம் எவ்வூர்களை அழைத்து விட்டோமோ நிச்சயமாக அவர்கள் உலகுக்கு மீண்டும் திரும்ப மாட்டார்கள் என்று விதிக்கப்பட்டுள்ளது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருக்கு வழிதிறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள் இரு நாளை பற்றிய உண்மையான வாக்குறுதி நெருங்கினால் அதை காணும் காசிர்களின் கண்கள் திறந்தபடியே நிலைகுத்தி நின்றுவிடும்